பாலொடுனை பெயரொன்றாம் தொடுகண்பகமாம் தங்கையனல்ல கலம்பூரமுன அறிவரா கோலனரும்பவளச் சென்று வருவாயினை கோமர வெள்ளி முளைப்பால் விலபல்லிலகா நீல நிறத்தழகர் ஐம்பர என் நடுவே என்கணிவாயம Yeah,